ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் தன் மனைவியிடம் உடல் உறவில் ஈடுபட வந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹும் என்று கூறினால் அதில் அவ்விருவரிடையே குழந்தை ஏற்பட விதிக்கப்பட்டிருந்தால் அக்குழந்தைக்கு ஷைத்தான் எவ்வித இடைஞ்சலும் செய்ய மாட்டான் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று இரண்டு ஏழு ஒன்று முஸ்லிம் ஒன்று நான்கு மூன்று நான்கு துவாவின் பொருள் அல்லாஹுவின் திருப்பெயரால் இதில் ஈடுபடுகிறேன் இறைவா எங்களை விட்டும் ஷைத்தானை நீக்குவாயாக மேலும் எங்களுக்கு நீ வழங்கும் குழந்தையை விட்டும் ஷைத்தானை நீக்குவாயாக